உலகத்தில் யாவுமே ஊழ்வினையால் தப்பாத இயங்கிடவே என்றென்றும் செயலாகும் நற்பலனே உண்மையாகுமே உலகத்தில் யாவுமே ஊழ்வினையால் தப்பாத இயங்கிடவே என்றென்றும் செயலாகும் நற்பலனே உண்மையாகுமே இன்பங்கள் துன்பங்கள் யாவுமே செய்திட்ட வினைப்பயனே வாய்த்திட்ட நிலையா வாழ்வில் செய்வினையே நற்கதி தரும் இன்பங்கள் துன்பங்கள் யாவுமே செய்திட்ட வினைப்பயனே வாய்த்திட்ட நிலையா வாழ்வில் செய்வினையே நற்கதி தரும் வாழும் முறையாலே வருமாமே இன்பம் துன்பம் உள்ளே விகாரம் மிக சேர்ந்திடில் என்றும் துன்பம் யாரானாலும் என்றுமே வினை பயன் ஏற்க வேண்டும் இதுவே சனீஸ்வர பகவான் தர்ம நியாயம் வாழும் முறையாலே வருமாமே இன்பம் துன்பம் உள்ளே விகாரம் மிக சேர்ந்திடில் என்றும் துன்பம் யாரானாலும் என்றுமே வினைப்பயன் ஏற்க வேண்டும் இதுவே சனீஸ்வர பகவான் தர்ம நியாயம் உலகத்தில் இருள் ஒழிய செய்பவன் சூரியன் கீழ்திசை தகத்தகாயம் உத்தமன் கடமையில் பெற்ற நற்புத்திரன் சத்தியன் கிருத சர்மா உலகத்தில் இருள் ஒழிய செய்பவன் சூரியன் கீழ்திசை தகத்தகாயம் உத்தமன் கடமையில் பெற்ற நற்புத்திரன் சத்தியன் கிருதசர்மா வலிவுள்ள கிரகமே பொலிவினில் கருமை நீ கலியன உன்னை சொல்வார் எளியவர் வலியவர் யாவரும் அஞ்சிடும் இயல்புள்ள சனீஸ்வரா வலிவுள்ள கிரகமே பொலிவினில் கருமை நீ கலியன உன்னை சொல்வார் எளியவர் வலியவர் யாவரும் அஞ்சிடும் இயல்புள்ள சனீஸ்வரா கதிரவன் மனைவியாம் ஸ்வச்சலா தேவியாள் கடும் வெப்பம் தாழ அஞ்சி புதுமையாய் தன்னிழல் போலவே சாயலில் உண்டாக்கினாள் சாயாதன்னை கதிரவன் மனைவியாம் ஸ்வச்சலா தேவியாள் கடும் வெப்பம் தாழ அஞ்சி புதுமையாய் தன்னிழல் போலவே சாயலில் உண்டாக்கினாள் சாயா தன்னை சாயாவின் புத்திரர் சாவன்னி விஷ்டி தபதி கிருத சர்மா கிருத சர்மா நீயே ஈசனின் ஆசியால் சனீஸ்வரன் பட்டம் பெற்றாய் சாயாவின் புத்திரர் சாவர்ணி விஷ்டி தவதி கிருதசர்மா கிருதசர்மா நீயே ஈசனின் ஆசியால் சனீஸ்வரன் பட்டம் பெற்றாய் உலகத்தில் பிறந்திட்ட உயிர் யாவும் முறையாக ஒழுகுதல் நன்மையாகும் நலம் தவறாமலே நாள்தோறும் இயங்கியே ஞாலத்தை காப்பவர் சூரிய சந்திரர் உலகத்தில் பிறந்திட்ட உயிர் யாவும் முறையாக ஒழுகுதல் நன்மையாகும் நலம் தவறாமலே நாள்தோறும் இயங்கியே ஞாலத்தை காப்பவர் சூரிய சந்திரர் பலர் வாழும் வையத்தில் சிலர் மட்டும் வேதனைப்படுவதே பாவம் தானே நிலையிலா வாழ்வினும் நினைப்பிலே நெஞ்சத்தில் நெறிமுறை காக்க வேண்டும் பலர் வாழும் வையத்தில் சிலர் மட்டும் வேதனைப்படுவதே பாவம் தானே நிலையிலா வாழ்வெனும் நினைப்பிலே நெஞ்சத்தில் நெறிமுறை காக்க வேண்டும் தென் தமிழ்நாட்டிலே எனும் நதிக்கரையிலே பல ஸ்தலமே தேடியே அடியவர் சென்று வணங்கினால் தீவினை நீங்கிவிடுமே தென் தமிழ்நாட்டிலே காவேரி எனும் நதிக்கரையிலே பல ஸ்தலமே தேடியே அடியவர் சென்று வணங்கினால் தீவினை நீங்கிவிடுமே சோலைகள் பலவாக குளிர் தரும் சோலைகள் எங்கும் தழைத்திருக்கும் குறைகளை கொட்டியே முறையிட இறையவர் கோயில்கள் நிறைந்திருக்கும் குன்றுகள் பலவாக குளிர் தரும் சோலைகள் எங்கும் தழைத்திருக்கும் குறைகளை கொட்டியே முறையிட இறையவர் கோயில்கள் நிறைந்திருக்கும் வறுமை கொடுமையால் வாழ்வை இழந்தவர் வளர்த்துன்ப சுமை தாங்கியே வருந்தியே வந்திடும் மக்களின் கண்களின் வழிந்தோடும் கண்ணீராராய் வறுமை கொடுமையால் வாழ்வை இழந்தவர் வளர்த்துன்ப சுமை தாங்கியே வருந்தியே வந்திடும் மக்களின் கண்களின் வழிந்தோடும் கண்ணீரா திருநள்ளாறு என்னும் ஒன்றுண்டு காவேரி தென்கரையில் திருத்தலம் நோக்கியே திரள் திரளாய் மக்கள் தினம்தோறும் தேடி வருவார் திருநள்ளாறு என்னும் திருத்தலம் ஒன்றுண்டு காவேரி தென்கரையில் திருத்தலம் நோக்கியே திரள் திரளாய் மக்கள் தினம்தோறும் தேடி வருவார் அப்பரும் சுந்தரரும் திருஞான சம்பந்தரும் அருளிய பதிகம் ஏழு ஒப்பிலா தமிழிலே உரைத்திடும் பெருமை உள்ளது திருநள்ளாரே அப்பரும் சுந்தரரும் திருஞான சம்பந்தரும் அருளிய பதிகம் ஏழு ஒப்பிலா தமிழிலே உரைத்திடும் பெருமை உள்ளது திருநள்ளாரே செப்பரும் பெருமைகள் சேர்ந்த சனீஸ்வரர் திருக்கோயில் கொண்ட ஸ்தலத்தில் தப்பாமல் பகவானை தரிசித்து பயன் பெற தனிக்கோயில் நல்லாரிலே செப்பரும் பெருமைகள் சேர்ந்த சனீஸ்வரர் திருக்கோயில் கொண்ட ஸ்தலத்தில் தப்பாமல் பகவானை தரிசித்து பயன் பெற தனிக்கோயில் நல்லாரிலே ஒரு காலத்தில் இந்திரனை வெல்லவே ஓர் அரக்கன் படை எடுத்தான் முடி போகும் என்று அஞ்சி நடுங்கினான் இந்திரன் மொழிந்தார் வழி தேவகுருவே முன்னொரு காலத்தில் இந்திரனை வெல்லவே ஓர் அரக்கன் படை எடுத்தான் முடி போகும் என்று அஞ்சி நடுங்கினான் இந்திரன் மொழிந்தார் வழி தேவகுருவே பூலோகத்தில் உள்ள முசுகுந்த மன்னனிடம் போய் கேட்பாய் உதவி என்றார் தேவேந்திரன் வேண்டவே முசுகுந்தன் ஒப்பினான் தேர் ஏறி சண்டையிட்டான் பூலோகத்தில் உள்ள முசுகுந்த மன்னனிடம் போய் கேட்பாய் உதவி என்றார் தேவேந்திரன் வேண்டவே முசுகுந்தன் ஒப்பினான் தேர் ஏறி சண்டையிட்டான் அரக்கனை தோற்கடித்து தேவேந்திர பட்டணத்தை ஆபத்தின்றி காத்தான் அரசன் சுரந்திடும் நந்தி பெருக்கினால் சுரேந்திரன் முசுகுந்தனை வாழ்த்தினானே அரக்கனை தோற்கடித்து தேவேந்திர பட்டணத்தை ஆபத்தின்றி காத்தான் அரசன் சுரந்திடும் நந்தி பெருக்கினால் சுரேந்திரன் முசுகுந்தனை வாழ்த்தினானே உருக்கமாய் நன்றியுடன் கைமாறாய் ஏதேனும் உனக்கு நான் செய்ய வேண்டும் மறுக்காமல் கேள் என்று மன்றாடினான் இந்திரன் மன்னன் முசுகுந்தன் கேட்டான் உருக்கமாய் நன்றியுடன் கைமாறாய் நான் செய்ய வேண்டும் மறுக்காமல் கேள் என்று மன்றாடினான் இந்திரன் மன்னன் முசுகுந்தன் கேட்டான் திருப்பியே நீ உதவி செய்வதாயன கொன்றும் தேவையில்லையே தேவேந்திரா விரும்பினால் நீ பூஜை செய்யும் சோமசுந்தரர் விக்கிரகத்தை தருவா என்றான் திருப்பியே நீ உதவி செய்வதாயனக்கொன்றும் தேவையில்லையே தேவேந்திரா விரும்பினால் நீ பூஜை செய்யும் சோமசுந்தரர் விக்கிரகத்தை என்றான் இந்திரனுக்கு திருமால் இசைந்து தந்த விக்கிரகம் அது எப்படி தருவான் இந்திரன் தந்திரமாகவே மயனிடம் அச்சிலைப் போல ஆறு செய்து கோரினான் இந்திரனுக்கு திருமால் இசைந்து தந்த விக்கிரகமது எப்படி தருவான் இந்திரன் தந்திரமாகவே மயனிடம் அச்சிலைப் போல ஆறு செய்து கோரினான் மறுக்காமல் மயன் செய்து சுருக்காக தந்திட்டான் ஆறு சோமசுந்தரர் சிலையே இருந்ததொரு சிலையினையும் சேர்த்து ஏழாக்கி முசுகுந்தன் எதிரே வைத்தான் மறுக்காமல் மயன் செய்து சுருக்காக தந்திட்டான் ஆறு சோமசுந்தரர் சிலையே இருந்ததொரு சிலையினையும் சேர்த்து ஏழாக்கி முசுகுந்தன் எதிரே வைத்தான் இருக்கும் இந்த ஏழில் எடுத்துக்கொள் ஒன்றென்றே இனிமையாய் மொழிந்தான் இந்திரன் சிறந்த சிவபக்தன் முசுகுந்தன் சிந்தித்தான் சிந்தையில் சிவனை எண்ணி இருக்கும் இந்த ஏழில் எடுத்துக்கொள் ஒன்றென்றே இனிமையாய் மொழிந்தான் இந்திரன் பிறந்த சிவபக்தன் முசுகுந்தன் சிந்தித்தான் சிந்தையில் சிவனை எண்ணி இருந்த சோமசுந்திரர் ஏழு உருவத்தில் உண்மையை எடுத்து கொண்டான் வியந்தான் இந்திரனும் மற்ற ஆறு மூர்த்திகளையும் வேந்தனுக்கே தந்து விட்டான் இருந்த சோமசுந்தரர் ஏழு உருவத்தில் உண்மையை எடுத்து கொண்டான் வியந்தான் இந்திரனும் மற்ற ஆறு மூர்த்திகளையும் வேந்தனுக்கே தந்து விட்டான் மூர்த்திகள் ஏழோடும் முசுகுந்தன் மண்ணுலகம் கீர்த்தியுடன் திரும்பி வந்தான் வாழும் மக்கள் எல்லாம் வணங்கி கதி பெறவே ஏழு இடத்தில் பிரதிஷ்டை செய்தான் மூர்த்திகள் ஏழோடும் முசுகுந்தன் மண்ணுலகம் கீர்த்தியுடன் திரும்பி வந்தான் வாழும் மக்கள் எல்லாம் வணங்கி கதி பெறவே ஏழு இடத்தில் பிரதிஷ்டை செய்தான் ஏழு கோயில் எழுப்பி ஏழு க்ஷேத்திரங்களாக ஏழில் ஒன்று திருநள்ளாறு வாழுகிறாய் பகவானே வாடி வரும் மக்களுக்கு வரம் தரவே நல்லாரிலே ஏழு கோயில் எழுப்பி ஏழு க்ஷேத்திரங்களாக ஏழில் ஒன்று திருநள்ளாறு வாழுகிறாய் பகவானே வாடி வரும் மக்களுக்கு வரம் தரவே நல்லாரிலே ஆறுகளின் நடுவிலே அமைந்த அழகான ஊர் ஆனதால் திருநள்ளாறு அரசன் நளந்த மயந்தி நீராடி கலி தீர்ந்ததால் நளன் ஆறு நல்லாராமோ ஆறுகளின் நடுவிலே அமைந்த அழகான ஓர் ஆனதால் திருநள்ளாரோ அரசன் நளந்த மயந்தி நீராடி கலி தீர்ந்ததால் நளன் ஆறு நல்லாராமோ கூறும் விடையாதெனினும் கூறலாம் சனி பகவான் கோயில் கொண்டதால் பெருமையே மீறுகின்ற வேதனையில் மேனி மனம் கருத்தவரை மீட்சி பெற அருள்வாய் சுவாமி கூறும் விடையாதினும் கூறலாம் சனி பகவான் கோயில் கொண்டதால் பெருமையே மீறுகின்ற வேதனையில் மேனி மனம் கருத்தவரை மீட்சி பெற அருள்வாய் சுவாமி நளன் கலி தீர்த்த இந்த நல்ல ஊர் நள்ளாறு நளேஸ்வரம் என்றும் சொல்வார் உளமாற நேர்ந்து கொண்டு உன் கோயில் நாடி வந்தோம் ஒழிப்பாயே துன்பம் சுவாமி நலன் கலி தீர்த்த இந்த நல்ல ஊர் நல்லாறு நடேஸ்வரம் என்றும் சொல்வார் உளமாற நேர்ந்து கொண்டு உன் கோயில் நாடி வந்தோம் ஒழிப்பாயே துன்பம் சுவாமி நள்ளாறு க்ஷேத்திரத்தில் நாகவிடங்க பெருமானும் போகமார்த்த பூண்முலை அம்மையும் உள்ளார்கள் எனும் போது உற்ற குறை தீராதோ உளம் கணிந்து காக்க வேண்டும் நள்ளாறு க்ஷேத்திரத்தில் நாகவிடங்க பெருமானும் போகமார்த்த பூண்முலை அம்மையும் உள்ளார்கள் எனும் போது உற்ற குறை தீராதோ உளம் கணிந்து காக்க வேண்டும் நள தீர்த்தத்தில் நீராடி நன்மை அடைந்தவர்கள் பிரம்மன் இந்திரன் தூய கண்டவன் மண் அன்னிவன் மண் நல்லாற்றில் எட்டு தீர்த்தங்கள் உண்டாம் நலம் செய்யும் செனீஸ்வரா நள தீர்த்தத்தில் நீராடி நன்மை அடைந்தவர்கள் பிரம்மன் இந்திரன் தூய கண்டவன் மண் அன்னிவன் மண் நல்லாற்றில் எட்டு தீர்த்தங்கள் உண்டாம் நலம் செய்யும் சனீஸ்வரா திருநள்ளாறு கஷேத்திரத்தை தர்பாரண்யம் என்றும் சிறப்பாக செப்புவார்கள் திருநள்ளாறு ஈசனே உன் ஸ்தல விரக்ஷமாம் தர்பயே தரிசித்தோமே திருநள்ளாறு கஷேத்திரத்தை தர்பாரண்யம் என்றும் சிறப்பாக செப்புவார்கள் திருநள்ளாறு ஈசனே உன்ஸ்தல விரக்ஷமாம் தர்ப்பயே தரிசித்தோமே திருநள்ளாறு பகவானே தினந்தோறும் உன்றனுக்கு ஐந்து கால பூஜை உண்டு சனிக்கிழமை நாள்களிலே சத்தியன் உன்றனுக்கு விசேஷ அபிஷேகம் உண்டு திருநள்ளாறு பகவானே தினந்தோறும் உன்றனுக்கு ஐந்து கால பூஜை உண்டு சனிக்கிழமை நாள்களிலே சத்தியன் உன்றனுக்கு விசேஷ அபிஷேகமுண்டு வைகாசி மாதத்தில் உத்திரட்டாதி நாளில் கொடியேற்றும் வைபவமே விசாக தீர்த்த விசேஷம் பிரம்மோற்சவம் விமரிசையாம் திருநள்ளாரில் வைகாசி மாதத்தில் உத்திரட்டாதி நாளில் கொடியேற்றும் வைபவமே விசாக தீர்த்த விசேஷம் பிரம்மோற்சவம் விமரிசையாம் திருநள்ளாரில் எட்டு திக்கு பாலகர்கள் ஏற்படுத்திய தீர்த்தங்கள் உள்ளதிந்த திருநள்ளாறு பிரம்ம தீர்த்தம் வாணி தீர்த்தம் அன்ன தீர்த்தம் அகத்தியர் தீர்த்தம் அவற்றோடு நல தீர்த்தமே எட்டு திக்கு பாலகர்கள் ஏற்படுத்திய தீர்த்தங்கள் உள்ளதிந்த திருநள்ளாறு பிரம்ம தீர்த்தம் வாணி தீர்த்தம் அன்ன தீர்த்தம் அகத்தியர் தீர்த்தம் அவற்றோடு நல தீர்த்தமே எள் எள்முடிச்சிட்ட திரிபோட்டு எண்ணெய் விளக்கேற்றி அர்ச்சனை செய்தோம் சுவாமி உள்ளத்தில் ஓயாமல் உறுத்துகிற வேதனைகள் ஒழிந்திடவே கருணை புரிவாய் எள் எள்முடிச்சிட்ட திரிபோட்டு எண்ணெய் விளக்கேற்றி அர்ச்சனை செய்தோம் சுவாமி உள்ளத்தில் ஓயாமல் உறுத்துகிற வேதனைகள் ஒழிந்திடவே கருணை புரிவாய் அல்லல் கொடுக்கும் சனி பகவான் நீயே அருள் பொழியும் வள்ளலாவாய் ஐஸ்வர்யங்களையும் அள்ளித்தருவாயே அதுவரை அவஸ்தை குறைப்பாய் அல்லல் கொடுக்கும் சனி பகவான் நீயே அருள் பொழியும் வள்ளலாவாய் ஐஸ்வர்யங்களையும் அள்ளித்தருவாயே அதுவரை அவஸ்தை குறைப்பாய் உமை வேண்டி பணிகின்றோம் ஓயாமல் துன்புற்றோம் உள்ளத்தில் சாந்தி கொள்வாய் சுமையில்லா வாழ்விலே சுகம் காண அருள்வாயே சுற்றி வந்தோம் உன் சந்நிதி உமை வேண்டி பணிகின்றோம் ஓயாமல் துன்புற்றோம் உள்ளத்தில் சாந்தி கொள்வாய் சுமையில்லா வாழ்விலே சுகம் காண அருள்வாயே சுற்றி வந்தோம் உன் சந்நிதி அனைவரும் அவரவர் பிறவிப்பயனாக ஆனந்தம் அவதி அடைவார் வினைகளை வென்று வேதனை குறைக்கவே சனீஸ்வரா பூஜை செய்தோம் அனைவரும் அவரவர் பிறவிப்பயனாக ஆனந்தம் அவதி அடைவார் வினைகளை வென்று வேதனை குறைக்கவே சனீஸ்வரா பூஜை செய்தோம் மந்த நடை கொண்ட முடவ நாம் உன்னையே மாநிதியாக பற்றினோம் சுவாமி உந்தனின் ஆற்றலை சிந்தித்து அஞ்சினோம் தஞ்சம் உன் தாளே போற்றி மந்த நடை கொண்ட முடவ நாம் உன்னையே மாநிதியாக பற்றினோம் சுவாமி உந்தனின் ஆற்றலை சிந்தித்து அஞ்சினோம் தஞ்சும் உன் தாளே போற்றி கருமை விரும்பியே காக்கை வாகனனே கருணை உன் நெஞ்சில் உண்டு பொறுமையாய் கலியகல பூஜித்தோம் போற்றியே சரணம் சனி பகவானே சரணம் கருமை விரும்பியே காக்கை வாகனனே கருணை உன் நெஞ்சில் உண்டு பொறுமையாய் கலியகல பூஜித்தோம் போற்றியே சரணம் சனி பகவானே சரணம் திருநள்ளாரிலே தனி கோயில் கொண்டவனே சரணம் சரணம் சனீஸ்வரா ஒரு நாளும் இனி உம்மை மறவோமே பகவானே உன் பாதம் சரணமையா திருநள்ளாரிலே தனி கோயில் கொண்டவனே சரணம் சரணம் சனீஸ்வரா ஒரு நாளும் இனி உம்மை மறவோமே பகவானே உன் பாதம் சரணமையா ஒரு முக உருவினில் நாக்கரம் கொண்டே உலகத்தை ஆட்டி வைப்பாய் குறை கண்டு பிடித்தெங்கள் குணம் தன்னை சோதித்து கொடுத்திடுவாய் மங்களம் மங்களம் மங்களம் மங்களம் மங்களம் மகாவலிமை சனீஸ்வரா மங்களம் அருளியே எங்களை காத்திட மனம் கொள்வாய் சனீஸ்வரா சரணம் சரணம் சனீஸ்வரா திருவடி சரணம் சனீஸ்வரா சரணம் சரணம் சனீஸ்வரா